श्रीतैलसुतया पात्रम् दीपत्यादिगुणान्नवधीन्द्रप्रणम् वन्दे मिजामागमणिलक्ष्मीनाथमारम्भानादयामणमध्यमापदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा योनित्यमच्युतपदाम् मुजे परक्तयाश्रीराणे பதித்தருளாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி மூவாயிரம் பல்லாண்டு தோல் பணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளவாய் விடல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் துளராடியும் பல்லாண்டு பழமார் முக்கு வழங்கப்பாண்டியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி பல்லாண்டு தோல் பணிவண்ணா உன் എല്ലാവരും ആയിരം വല്ലാണ്ട് വാഴിന്റെ മംഗയം വല്ലാണ്ട് തൊഴിലാളിയം വല്ലാണ്ട് പടവാർക്ക് മുഴങ്ങാപ്പാചര്യം വല്ലാണ്ട് புழார் பட்ட நன்னீர் கலையங்கள் உலகினில் புதுலட்டார் இலங்கை பாடாளாக பணிபுரிதானுக்கு பல்லாண்டு ஒரு குடும்பம் வந்துள்ளை கூறுகிறார் പന്തടനീര പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ടെന്ന് പാടുകയാളികൾ ഒത്തുകൊടിയാ ചെയ്യണം എന്തോരം പ്രകൃതിമായ ാഴിവല്ലാരൊക്കെ പല്ലാരുടെ പയ്യുടലാകപ്പയക്കൊടിയാരൊക്കെ പല്ലാരുടെ ഗോരുണ്ട് തുടർത്തുകളായി படைத்தவெல்லாங்களை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு அடியாங்களை குடல் பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு அபிமானங்களை போல திருமாலே நாடுமுனக்கு பல்வகையாலும் பல்வகையாலும் உன்னை பல்லாண்டு சாதித்தருளாவைகழ்பங்களிவாய் வந்து மேயங்குலியினங்கள் திருவன் மண்டோலையர் சக்கரத்தில் எங்களிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கோப்பி சொல்லீர் வந்து கைகள் கோப்பை சொல்லியாட்டியர்கள் நன்மடையோடு உடனேயும் கருணாராய் மேலையில் முழங்கு தன் திருவன் கண்டு பாதங்கை சொல்லுபடியே அடியே மகம்மாள் இடையே இணைந்தாடும் மடவண்ணங்கால் படங்கு தன் திருவன் மண்டபிரான் கண்ணையிடுவான கண்ணு உடலம் நைந்துருத்தே முருகன் உடன்மேயும் மடவண்ணங்கால் தோண்டாய்கள் மேல் சங்குதேரன் திருவன் மண்டோ தந்துடாய் குடி புனத்தகையினராய் அடியேனுக்கும் போல் நிறந்த உணவேறு சேத்தில் பாடுதல்ல திருவன் வண்டோர் நாயங்களை அமரர் பெருமானை கண்டு மாற்றம் கொண்டீர் மையல் நமக்கு எனக்கும் தலையங்கிலிய சிறுவன் பலம் சர்க்கர் வேலை திருவன் செய்யவாய் செய்யகன் செய்யகை செய்யகால் சிறுவன் சக்கரம் சங்கு அடையாளம் சிறந்த சிறப்பு புனகோர் திருவன் கண்டாய் இனியது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தம் கடலும் தந்து போகணும் முன்புடாது வெஞ்சுவன் அன்னையிலங்கை அரங்காய்ந்தமாயவன் இனியது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தம் கடலும் தந்து போகணும் செவ்வாய் முருகன் ஆயுதங்கள் செய்ய அழிதற்கேரோத்தோடையார்கள் இன்னொரு சொல்லுவார் செவியோச வைக்கிறார் ஆகல் பாகமிட்டு குரலோடு போயிரு போயிருந்தன் உள்ளவரையாதவர்க்கு ஒரு நம்பி விபரீதம் திருமணல் பெருமாள் பெருமானார் அநேக கடந்தார் உன் மாயங்கள் இணைய பரவே தடங்கள் நிழால் விளையாடு சூழலை சூழவே நின்று காயமே கவல்ல எமனே நம்பி உண்டையவம் மன்னம் என்ன தெரிய பித்தக்கணாய் உனக்கண்ணுடன் துவண்டாய் விழாகள் நின்றவர் சொல்வார் மனம் மாறியிருக்கா என் குழந்தை இளையோடு உலகே பதியங்கள் உடம்புடன் கொண்டு கோயில் செய்து கண்மபம் இல்லை பழைய பரணையத்தில் வருகிறாய் உலகம் உனக்கு உழைத்தார் என்றொல்லார் இந்த பல்விலே உன் தாமரை தரங்கன் விழிகளேன் அகவலை படைத்தார் அளித்தாயும் திருவள்ளியார் யாமரதோரம் கொண்டு என் முகவலை திகழா சீத்தொன்று ஊத்தப்பன் தன்னை குலகோட்சரமாலை ஆயிரத்திலே ஓர்பத்தி சீடம் நாத்தன்னால் அமிழவரை பார்க்க இல்லை பார்த்து சீத்தமண்டல் ஊத்தப்பன் தன்னை குலகோட்சரமாலை ஆயிரத்திலே ஓர்பத்தி சீடம் நாத்தன்னால் அமிழவரை பார்க்க இல்லை நல்வரம் செல்வாய் நரகந்து வருவாய் நட்பு விடமாதமாய் பரந்தாழ்வானை செல்வம் மல்குடே திருவெண்ணகர் நரகம் சுமர்கோமாய் பரந்தா பெருமாள் என்னையாழ்வானை செல்வம் மல்குடே திருவெண்ணகர் கலக்கம் கலந்து பெருந்தேவனமாய் அல்லனாய் வப்பாய் முடிவாய் புரியாய் மனவாய் தவையாய் மிங்களுடகீரன்னு கண்முகப்பே நிமிர்ந்த தாரணையன் தன்னை குருகோ நாயன் எல்லப்பன் நாயங்களே பகலிரா பரவ பெற்ற எனக்கென்ன மனப்பரிப்போடு அடுத்து மாநில சாதியில் தான் இழந்து தனக்கு வேண்டுவது கொண்டு தான் எல்லப்பன் மாயங்களே எனக்கும் முழுவேன் எனக்கால் பிறனாயன் முழுவேன் உலகத்துமாய் முழுவேன் உலக தன்னாயிரம் புலவைத்து வைந்தவையாய் அவையல் தூயாயிரத்தி பத்தார் பத்தலாவது முழுவேன் உலகத்துமாய் முழுவேன் உலக அண்ணாயம் புகவை தமிழ் நவையாய் அவையல் தாமரை தடங்கள் மலர் கண்கள் நீர் தொலைவில் மங்களன்புரிவரை நீரணியே உனக்காது நீர் மல்கா என்ன വാക്ക് മത്തിവൽ ദേവദേവപിതാവിനെ നിമയം വായുടെ കണ്ണല്ലേ തുളവില് മംഗളം കൊണ്ട് പൊക്ക് ഉരകളിൽ മൊഴിയാതെ നീറുവക്കാതെ എന്നെ തുളവില് മംഗളം കണ്ടവൻ അർത്ഥമണ്ണു മറവുടാൽ മണിന്താൻ കണ്ണീർ വരഞ്ഞെല്ലാം കരങ്ങളിൽ വണ്ണൻ வண்ணமிலானே ஒர்க்க வண்ணமிழல் உகந்து தொடரில் மங்களம் கொண்டு இகழ்கள் தோறி இருந்தாமரை கண்பிலான் இருந்தவை காட்டினான കണ്ണൻ മായങ്ങളോ അവൻ ചിഹ്നവും തിരുനാമമോ ഇവൾ വായനകൾ சமுதாயங்கள தொலைவெள்ளி மங்களத்தை சொன்னா செந்தமிழ் பத்தம் வல்லார் அடிமதிவா திருமாலுக்கு வையவரந்தமனாருக்கு நீலக்கல் குழலி என் குழலி சக்கரக்கை ஜெயராமரை கையவனுக்கு என் விலங்கிருங்கூதல் என் பார்வையர்கள் இழந்தது என் தேவபிரானுக்கு என் இழந்தது கற்பத்தாவன கற்பதோனுக்கு பொருள் கொண்ட தாமரை நான் மரத்தையற்கு என் விற்புருவக்குடி தோத்தது மெய்யவர்கள் ஐயரவினரை பள்ளியினாடைக்கு கண்ணபிராடை தமிழர்க்கு என் தையிழந்தது தன்னுடைத்த என் மாய குரலுக்கு உலகு இப்பத்தும் வல்லவர் கட்டளையில் வாழ்வர் சோகமென்பார் கட்டளையில் துறவாமன் சூழ்நிலை இப்பத்தும் வல்லவர் கட்டளையில் வாழ்வர் சோகமென்பார் துறையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் கண்கள் நீர் மண்ணுள்ளவன் பழமைக்கவனோ வினவே தென்னமன் நிலமான் சுகமோ சிறக்கோ திண்ணம் எத்துறையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமானே கண்கள்வே வல்லுயவந்தே திருநாமங்களே போகவாய் துடிப்பார் திருக்கோளூர் நல்ல புயங்கள் விளையாட்டிய மறைத்த புகைவான கண்ணன் என்ன புலிதங்கால் உடையாட்டிய எல்லாம் பெருமானை திருமாமலூரியாங்கள் குருநாருடைய படை சோமதுவாய் சோமதுவாய் கொண்டு வந்து என் வந்து செய்யவால் இளங்கற்பகத்தை எங்கே சென்றாயிரம் கண்டு இதுவாழக்கவாரன் எங்கள் பெருமானன் கண்ணன் கற்பியா வைத்த பிறந்த மதுசூதன் சொல்லி பாவைகள் தீர்க்கித்திர அருள் துணர்முடி முடி வானவர்களை கண்டு ஏதரும் நம்மையல்லால் மறுநோக்கிறார் விளையாட்டிய நானும் நில நீர் திறமேறுவே இரதேரம் விளங்கால் முகில் போல் கண்ணன் கண்டு கைகள் மதுரை தொண்ணூறு கருணத்து உரையே மாத்தங்களாய் நாத்தங்கள் இவை ஒரு பத்தம் வல்லார் ஓத்தெங்கன் மலர்வாள் முருகாடு மலர்ந்தார் ஊத்திங்கண்ணுள் மலர்ந்தார் முருகானின் பன்னீராய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் நாளாய் வந்தங்கேந்தி கொடியேன் பார்வாராய் ஒரு நாள் மன்னம் மின்னம் தீயாய் காலாய் நடுவானாய் சீரா சுடர்கள் இரண்டாய் சிவனாய் நாளாய் வந்தங்கேந்தி கொடியேன் பார்வாராய் ஒரு நாள் மன்னம் மின்னம் மன்னம் மின்னம் மயிலாய் குரலாய் விளங்காட்டு மன்னன் விண்ணம் கொண்ட மகளமானையார் கண்டு வந்த கூத்தாடா நன்னி ஒரு நாள் ஞானத்தோடு கிடந்த உகந்தோர் நீர்கள் உன்னை கூடாது தாடப்பல நாள் அடியேன் என்னும் திருத்தாளாண்டு பெருமாள் இந்திரன் விண்ணவர் சூழா விளங்க ஒரு நாள் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் சேர்ப்பாய் கடல் சேர்ப்பாய் மண்ணில் உழல்வாய் எல்லா உலகம் உலகில் அறிவிலே அடியே நிர்மாய கங்கடப்பாலோ ஐவர் உமைக்கும் சித்தென்பர் பாவியேனை பழனி ஆற்றிய பொதுப்பாயம் தளந்தாமரை கட்டி கோவில் கொள்ளும் காலம் எல்லாம் குருகானிலா இருதியூடாயனையோடு ஸ்ரீராமரிவா அரவியன் பஞ்சேத்தாரே மாயோ குடக்கையாராவும் திருகாலத்தகுமோ அந்தோ பெருமாளுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டர் ஓராயிரத்து உரிய தொண்டர் தொண்டர் தொண்டர் உரிய தொண்டரார்க்கும் உலகமுண்டார்க்கே சாதித்தருளா உலகமுண்ட பெருமாயா உழப்பில் கீர்த்தியமான மூர்த்தி திருவேங்கடத்தானே ஆறாவன் மிலடியே உன்னடியே வண்ணமண்டாயம்மானே என்னம்பூர் திருத்திக்கு மணிமன் புத்தரைக்கு திருவேங்கடத்தானே இணைத்தாமர்கள் காண்பதற்கென்று என்னாலே வழிபாடு செய்யும் மெய்னாய இது என்னால் உன் அடிக்கடலியேன் மேலே குடியா திருவாய் மறைந்த திருவேங்கட பெருமானே அடியார் பொழுது குணபாதம் கொடியாமல் கோலக்கடிவாய் பெருமானே திருவேங்கடத்தம் பெருமானே நொடியார் முழுதுணவாகம் காடநோலாதாத்திருணவாக கரவென்றுணர்வில் நிராகண்டத்தமான திருநான் முழுமின் திருவேங்கடார் பலசூழ விரும்பும் திருவேங்கடத்தாமே மாடாய் மயக்கியடியேன் வல்லாய் போலே வாராய் போலே வாராய் போல் பலிவானே செந்தாமரை செங்கலிவாய் நான் தோல் என்னையாள் வாய் அழகுரை கடங்கள் நிகரில் பிரகம்போன் உடையாய் என்னையால் அடியேர் வாழ்வில் அண்ணன் விளக்க படிக்கேல்லா பெருமானை பழனை குரு பிடித்தார் பிடித்தார் வைத்திருந்து பிடித்தார் பிடித்தார் வேற்றிருந்து பெரியாண்டு பல்லாயிரத்தாண்டு பலவாடி நூறாயிரம் அல்லாண்டு மடிவண்ணாடம் நின்றாடு பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பல்லாண்டு பல்லாண்டு அப்பா ராஜாய குந்தே நகர ஜன்மனே காலத்தவரம பிராப்தகிஞ்சல்யதாய் ஸ்ரீகைரேஜாபாத்திரம் தீபக்யாதி மண்ணுலகம் வாழ மாமணியே நலனோட்டான்